அப்போ இப்ப அந்த கர்ம மீமாசகன் வந்து பேசினான் இல்ல சமானம்னு சொல்றது அதாவது தர்ம ஜிஜாசைக்கும் பிரம்ம ஜிஜாசைக்கும் பொதுவானது வேதாத்தியனம்னு சொல்லி வேதாத்தியன அனந்தரம்னு ரெண்டு சூத்திரத்திலையும் அபிசப்தார்த்தம் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றது நியாயம் வச்சுக்கிறேன் ஆனா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம் தர்ம ஜிஜாசா சூத்திரத்துல வேதாத்தியனத்துக்கு அனந்தரம் அவன் தர்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் பிரம்ம ஜிஜாசா சூத்திரத்துல வேதாத்தியனம் மாத்திரம் இல்லை வேதாத்தியனம் பண்ணி அந்த தர்ம விசாரணம் பண்ணி அதாவது பூர்வீமாம்சா சாஸ்திரத்தெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் பிரம்ம ஜிஜாசை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் சொல்றேன் இப்ப இந்த அர்த்தசப்தத்துக்கு என்ன அர்த்தம் நம்பிக கர்மாவபோதானந்தரியம் விசேஷா தர்ம விசாரங்கள்லாம் பண்ணி நாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மா என்ன தவிர்க்க வேண்டிய கர்மா என்ன இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு அதற்கப்புறம் பிரம்ம ஜிஜாசைக்கு வர வேண்டியது வித்தியாசம் சொல்லலாமே அத்தியத்துக்கு இப்போ அத்தியனானந்தரம்னு சொல்லல அத்தியனத்தினால வரக்கூடிய அர்த்தாவபோதம் இருக்கு விசாரம் பண்ணி வரக்கூடிய அர்த்தாவபோதம் அர்த்த ஜானம் அந்த அர்த்த ஜானத்துக்கு அப்புறம் பிரம்ம ஜிஜாசை பண்ணணும் அப்படிங்கிறது தான் விசேஷம் அதாவது தர்ம ஜிஜாசையை காட்டிலும் பிரம்ம ஜிஜாசைக்கு விசேஷம்னு சொல்லலாம் அப்படின்னு இப்ப கேட்கிறார் மன்விக கர்மாவபோதானந்தரியம் விசேஷம் ஆனா இது தேவையானதான்னு சந்தேகமா இருக்கு பிரம்ம விசாரம் இந்த சாஸ்திரத்துல இவன் பண்ணியான் இந்த பிரம்ம விசாரம் பண்றதுக்கு இவன் அத்தியனம் பண்ணியிருக்கணும் ஏன்னா வேதாந்த அத்தியனம் பண்ணினாதான் மேற்கொண்டு அவனுக்கு சந்தேகங்கள்லாம் வர முடியும் ஆனால் சம்பூர்ண கர்மகாண்டத்தெல்லாம் படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தெல்லாம் விசாரம் பண்ணி பூர்வமாம்ச ஜெய்மினி சொன்னபடி எல்லாத்தையும் விசாரம் பண்ணி அந்த அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் தான் இந்த பிரம்மஜிஜாசிக்கு வரணும்னு ஏன் இவ்வளவு சிரமப்படுறார் எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு பூர்வபக்ஷி சொல்றான் சித்தாந்த சொல்றாரு பூர்வபக்ஷி அதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்றாரு இது ரொம்ப தேவையான விஷயம் பிரம்மஜிஜாசிக்கு எப்படி இந்த பாருங்க சித்தாந்தியே சொல்ல விஷயம் தான் இருக்கு தர்ம ஜிக்யாச வரணும்னா அவனுடைய சித்த சுத்தி அவனுக்கு சித்த சுத்தி இருக்கணும் இல்லையா அது இல்ல பிரம்ம ஜிக்யாச பிரம்ம விஷயத்துல இவனுக்கு ஒரு இச்சை வரணும் ஜிக்யாச வரணும்னு சொன்னால் அந்த ஜிக்யாச வரத்துக்கே இவனுடைய மனசுல சுத்தி தேவைப்படும் சித்த சுத்தி ரொம்ப வேண்டி இருக்கு சித்த சுத்தி எப்படி வரும் கர்மானுஷ்டானம் பண்ணினதுனாலதான் கர்மானுஷ்டானம் பண்ணணும்னா இவன் கர்ம விசாரம் பண்ணினாதான் கர்மானுஷ்டானம் பண்ண முடியும் அதுக்காக அவன் பூர்வமீமாசா சாஸ்திரம் படிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படியானால் இவன் வேதாத்தியனம் பண்ணிட்டு கர்ம விசாரங்கள்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மாவெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணி அதனால சித்த சுத்தியை அடைஞ்சு அப்புறம் அவனுக்கு பிரம்ம ஜிஜாசை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த விசாரத்துக்கு வரும் கொஞ்சம் தூரத்து இருக்கு இருந்தாலும் அந்த கர்ம விசாரங்கிறது அவசியம் அவசியம்னா எடுத்து இல்லையா கர்ம விசாரம் இல்லாட்டா இவனால கர்மானுஷ்டானம் பண்ண முடியாது கர்மானுஷ்டானம் பண்ணலைன்னா சித்த சுத்தி ஏற்பட முடியாது சித்த சுத்தி இல்லைன்னா பிரம்ம ஜிஜாசையே வராது கிட்டே வரமாட்டான் அதனால இந்த கர்ம விசாரங்கிறது ரொம்ப முக்கியமான அம்சம் அதனால சூத்திரக்காரர் கர்ம விசாரானந்தரம் பிரம்ம ஜிஜாசா அப்படி சொல்றாருன்னு சொல்லலாமே இந்த அர்த்தம் கூட பொருத்தமா தானே இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார் நன்விக கர்மாவபோதானந்தரியம் விசேஷ न धर्मजिज्ञासायाः प्रागपि அதீத வேதாந்தத்து பிரம்ம ஜிஜாசோபத்தே ஆச்சாரியர்கள் இல்லை இது இந்த விசேஷத்தை நான் ஒதுக்க முடியாது ஏன்னா இது வெடிக்கிறது நீ என்ன சொல்ற பூர்வமீமாசா விசாரம் பண்ணி அவனுக்கு கர்ம அவபோதம் வந்த கர்ம ஜானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரீதியில பிரம்ம ஜிஜாசம் உண்டாகுதுன்னு சொல்றியா அப்படியானால் இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணுங்கிற அவசியம் இல்லை நீ வந்து இப்ப யாருக்கு பிறந்த சமயத்துல வைராக்கியம் இல்லையோ அவன் சித்த சுத்தி இல்லை யாருக்கு சித்த இந்த கர்மானுஷ்டானங்கிறது உங்களுக்கு சித்த சுத்தி துவாரா தானே உபயோகப்படணும் பிரம்மஜாத்தைக்கு அப்ப யாருக்கு சித்த சுத்தி இல்லையோ அவளுக்கு சித்த சுத்திய ஏற்படுத்துறதுக்காக கர்மானுஷ்டானம் அதுக்காக கர்ம விசாரம் இதெல்லாம் தேவைப்படும் ஆனா எல்லாரும் அப்படி இல்லை சில பேருக்கு ஆரம்பத்திலே சித்த சுத்தி வந்துடுறது அப்படி சித்த சுத்தி உள்ளவாளுக்கு கர்ம விசாரங்கிறது தேவையில்லை ஏன்னா அவன் கர்மானுஷ்டானத்தான எந்த பலத்தை அடையணுமோ அந்த பலத்தை அடைஞ்சாச்சே அதுக்கப்புறம் அந்த கர்மானுஷ்டானம் தேவையில்லையே அப்படி உள்ளவாளுக்கு பிரம்ம ஜிஜாசையோட அதிகாரம் இருக்கு ஆனா நீ சொல்றபடி பார்த்தேன்னா அவளுக்கு பிரம்ம அதிகாரம் இல்லாமல் போகும் அதனால இப்படி சொல்லாது அது சரி அவளுக்கு எப்படி அந்த சித்த சுத்தி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா அவளுக்கும் கர்மானுஷ்டானத்தால் தான் வந்திருக்கு ஆனா இடையன்மணி இல்லை இந்த ஜென்மாவில் கர்மானுஷ்டானம் பண்ணி அவ இந்த சுத்தியை சம்பாதிக்கல ஏற்கனவே போன ஜென்மாவிலேயே அவள் எல்லா கர்மானுஷ்டானம் பண்ணி முடிச்சாச்சு அதனால அவளுக்கு ஏற்பட்ட சித்த சுத்தி இந்த கர்ம ஜென்மாவில் படிச்சிருக்கு ஆரம்பத்திலேயே அவளுக்கு வைராக்கியத்தோடு இருக்கா அதனால அவளுக்கு திருப்பியும் அந்த கர்மானுஷ்டானம் அந்த இது எல்லாம் பண்ணிட்டு அப்படிதான் வரணுங்கிற அவசியம் இல்லை அதான் சொல்றார் தர்ம விஜாசாயா பிராகபி தர்ம விசாரங்கள்லாம் பண்றதுக்கு முன்னையே அதீத வேதாந்தத்து பிரம்ம ஜிஜாசா உபபத்து வேதாந்தாத்தியனம் பண்ணினவனுக்கு பிரம்ம ஜிஜாசா வரலாம் அதாவது பிரம்மாந்தரத்துல அனுஷ்டானம் பண்ண சித்த சுத்தியோடுவே இவன் பிறந்திருக்கானே ஆனால் அப்படி இருக்கிறவனுக்கு கர்ம விசாரம் பண்றதுக்கு முன்னாடியே பிரம்ம விசாரத்துல அஜிஜாசை ஏற்பட முடியும் பிரம்ம ஜிஜாசைங்கிறது வரலாம் அதனால சூத்திரக்காரர் இப்படி சொன்னாரே ஆனால் கர்ம விசாரத்துக்கு அப்புறம்தான் தான் பிரம்ம பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரே ஆனால் இந்த சூத்திரம் இந்த சூத்திரார்த்தம் சொல்லியிருக்கு தப்பா ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை நியமனே இல்லை நியதமான பௌர்வாகரியம் கர்ம விசாரத்தும் இதுவும் இல்லை இன்னும் ஒன்றும் இருக்கு இப்படி சொன்னால் இந்த சூத்திரத்துக்கு சரியான அர்த்தம் கிடைக்காதுங்கிறது மாத்திரம் இல்லை கர்ம விசாரம் பண்ணிட்டு அவன் நிச்சயமா பிரம்ம வருவான்னு தீர்மானம் இல்லை நீங்க சொல்றேன் கர்ம விசாரம் பண்ணிட்டு கர்மானுஷ்டானம் பண்ணானியானால் அதுக்கப்புறம் அவனுக்கு கமசா சித்து சித்தி வந்துடும் அப்புறம் வந்து ஜாத்தை வந்துவிடும் அப்படின்னு சொல்றேன் ஆனா கர்ம விசாரம் பண்ணிட்டு பண்ணிட்டானே ஆனால் சில சமயம் அதுவே வேதாந்த விசாரத்துக்கு விரோதியா கூட போயிடும் அவன் என்ன பண்ணுவான்னா அங்க சொல்லியிருக்கார் தெய்வீ சொன்ன நியாயங்களை எல்லாம் பார்த்துப்பான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் உபனிஷத்தெல்லாம் அர்த்தசேஷம் அர்த்தவாதம் அப்படின்னு புருஷார்த்தவாதகா புருஷார்த்தவாதா யசான்யேஷ்விதி ஜெய்மினி அவர் என்ன சொல்றார் ஆத்ம ஜானத்தினால உடனே மோசம் வருதுன்னு சொல்றாளா இதெல்லாம் நம்பாது அப்படின்னு இது வந்து வர முடியாது சும்மா ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த புத்தியெல்லாம் ஏறெடுத்தோம்னா அதுக்கப்புறம் கிட்டேயே வரமாட்டானே வேதாந்தத்துக்கு கிட்ட அதனால இந்த கர்ம விசாரங்கிறது சில பேருக்கு எல்லாருக்கும்னு சொல்லலை ஏன்னா கர்ம விசாரம் பண்ணினாலும் இதனுடைய தாற்பயம் தனியாக தெரிஞ்சுக்கிறதா இருக்கா சில பேருக்கு இது வந்து பிரம்ம விசாரத்துக்கு விரோதியா கூட அமைஞ்சிடும் அப்ப விருத்தமான அந்த கர்ம விசாரத்துக்கு ஆனந்தரியத்தை இந்த அகசப்தத்துக்கு அர்த்தமாக எப்படி சொல்றது சொல்லலாம் அது சரியா இல்லையே அதனாலையும் கர்ம விசார ஆனந்தரியம் இங்கே சொல்லக்கூடாது நான் தர்ம ஜிஜாசாயாகபி அதீத வேதாந்தத்திய பிரம்ம ஜிஜாசோபத்தை